திரு அம்மானி இந்த அம்மானின்னா இது பெண்களுடைய விளையாட்டு தான் விளையாட்டு அது என்ன பண்ணணும் கையில ஒரு பந்து மாதிரி வச்சுவாங்க வச்சுட்டா இப்படி தூக்கி போட்டு விளையாடுறது அதான் அம்மானி தூக்கி போட்டு அப்படி போடும்போது சில அம்மானிகள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அப்படி விளையாடும் போதே கை விளையாடும் வாய் பேசிக்கிட்டே இருக்கும் வாய் பேசும்போது என்னன்னு கேட்டா ஏதேனும் ஒரு கருத்தை எடுத்து சொல்லும் இன்னொரு பெண் அப்படி ஆடிட்டு அப்படி சொல்லி அது அப்படின்னு எனக்கு என்ன ஒரு சந்தேகமா இருக்குடி அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கலப்போம் இன்னொரு தேவ ஆடிட்டே இருக்கிறவ சந்தேகத்தை முடிப்பான் இது அம்மா ஞாபகம் என்னங்க சிவ அதனால அப்போ மூன்று பெண்களாவது குறைந்தது இருக்கணும் இந்த அம்மானை ஒரு பெண்ணு ஒரு கருத்தை சொல்லுவா எது இப்படி பந்தாடிக்கிட்டே இன்னொருத்தி அதுல ஒரு சந்தேகத்தை கிளப்பா இன்னொருத்தி அதற்கு சமாதானம் சொல்லுவான் அப்படி விளையாடுவது அம்மானை என்று பெயர் இதெல்லாம் கலம்பகத்துல அந்த மாதிரி எல்லாம் வைத்து பாடுவது உண்டு பாடுவது உண்டு சரிங்களா அது மாதிரி ஒரு பாட்டு நிறைய இருக்குது எங்க நமக்கு இந்த நேரத்துல பாடணும் நேரத்துல வருது எங்கேயோ ஒரு பாட்டு நம்ம குரல் சாமி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அம்மா அங்கம் பெற்றி வெந்தனர்கான் அம்மானை இல்ல விருது கட்டி அங்கம் பெற்றி வெந்தனர்கான் அம்மானை அது மதுரையில் இருக்கிற கூடல் பெருமான் இருக்காதே ஏண்டி அவர் பாடுறதே வந்து எத்தனையோ பெரிய எழுத்தவங்க எல்லாம் அங்கம் அங்கம் வெட்டின படலம்னு ஒரு படலம் இருக்கு இதுல திருவிழா பணத்துல அங்கத்தை வெட்டி பெரிய வெற்றி மேல் வெற்றியா இருந்து செஞ்சாரு எங்கள் மதுரையில் இருக்கிற சுக்கநாத பெருமான் அப்படி எல்லாம் செஞ்ச பெரிய வீரரடி அப்படின்னு சொல்லி பாடினவர்கள் இல்லை இன்னொருத்தி என்ன சொன்ன என்ன சொன்ன விளையாடிட்ட விருது கட்டி அங்கம் வெற்றி வெண்டனர்கானமாயின் அருமை உடம்பு ஒன்று இரு கூறு ஆவதே நம்மானி ஏண்டி அம்மா எதிரி எல்லாம் பிடிச்சு பிடிச்சு வென்று எல்லாம் அங்க சதசதையா வெட்டி விட்டாருங்கடியே ஏன் இவரு உடம்பு ரெண்டா போச்சுன்னாரு ரெண்டா போச்சு நிறுத்தேன் ஒன்னு அம்மாவுக்கு ஒண்ணு அப்பாவுக்கு இல்ல அல்ல அருமை உடம்பு ஒன்று இரு கூறு அவரேன் அம்மானி இதெல்லாம் விளையாட்டா பண்ணுது வேண்டி எதிரிய பிடிச்ச பல்ல உடைச்சு எல்லாத்தையும் அப்படி அப்படியே இவர் உடம்பு ஏன் ரெண்டா என்ன அப்படின்னு கேட்டாரு ஒரு மக்கு மக்கு மூணாவது ஒருத்தி ஏண்டிய அவர் உடம்பு அப்படி ரெண்டா போய் நீ தான் பென்சிலாயின்மெண்ட் போட்டியாடி ஆனாலும் காயம் இலை ஐயரவர் கம்மானி உடம்புல போய் பாருடி காயம் இருக்கான்னு பாருடி எங்கேயாவது ரத்தம் வந்திருக்கான்னு பாருடி காயம் இருக்குது அவருக்கு என்ன பொருள் பெருமானுக்கு உடம்பு ஏது அப்படி போற போக்கில் உடம்பு ஏதுங்கிற ஒரு பொருள் இன்னொரு பொருள் காயம் இல்லை எங்கடி ரெண்டு கூட ஆச்சு ஆச்சுங்கிற காயம் இருக்காடி ஒரு சொட்டு ரத்தம் வந்ததாடி இல்லைன்னு பாத்தீங்களா எப்படி அஞ்சு வரி குரல் சாமிகள்னு எல்லாம் அது போல திருவாரூர்ல கூட அந்த பசுவுக்காக ஒரு பாட்டு இருக்கும் ஞாபகத்து வரல வந்தா நான் சொல்றேன் இந்த அம்மானை முடியறதுக்குள்ள சொல்றேன் இன்னைக்கு முடிய போறதில்ல அம்மானை முடியறதுக்குள்ள சொல்றேன் ரொம்ப அருமையான பாட்டு அதெல்லாம் இப்படி பாடுவாங்க ஆனால் இங்கே நமக்கு இவர் பேசுவது அப்படி இல்லை ஒருத்தர் அந்த வினா கேட்பது போலவோ ஒரு செய்தியில ஒரு வினா கேட்பது போலவோ அதற்கு இன்னொரு பெண் விடை கூறுவது போல இல்லாமல் வெறுமனே அப்படி கை வைத்து பாடுகின்ற பொழுது அம்மானி பேசிட்டார் இப்படி இவருடைய போக்குல பாடிவிட்டார் இது எங்க பாடினது திருவண்ணாமலையில் தான் பாடியதுன்னு சொல்லிட்டாங்க இது இந்த இந்த திருவம்மானை என்ன கூறுகிறது ஆனந்த கழிப்பு என்று எல்லா பதிப்பிலும் போட்டு ஆனந்த கழிப்பு என்ன ஆனந்தம் பெருமானை பற்றியே பேசுவதை விட என்ன ஆனந்தம் இருக்குது அதனால பெருமானை பற்றி இன்பமாக அவனுடைய அருள் செயலை பேசுவதனால இது ஆனந்த கழிப்பாக இருக்கிறது மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறது இந்த வகையில இப்பொழுது நாம் திருவண்ணாமலையிலேயே இருக்கிறோம் திருவண்ணாமலையில இப்பொழுது பெண்கள் பாடுகிறார்கள் செங்கன் நெடுமாலும் சென்றிடந்தும் காந்தறிய பொங்கு மலர்பாதம் கூதலத்தே வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்த ரமும் ஆட்கொண்டு எங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கனன் அந்தனாய் அறை கூவி வீடருளும் அம்கருணைவார்களே பாடுங்கான் அம்மானாய் என்று சொன்னார் இதெல்லாம் நம்ம ஓதாமூர்த்தியில் எப்படி பாடுறாங்கன்னு தெரியல கோதாமூர்த்தி இப்ப இவரு திருவாசனம் பாட்டிருக்காருல்ல இவரு நம்ம சாமிநாதன் பாட்டிருக்காரு இதெல்லாம் எப்படி பாட்டிருக்காரு என்னங்க நல்லா இல்ல இதெல்லாம் நீங்க மறுபரிசீலனை பண்ணும் ஏன்னா ஓதாமூர்த்தியில எட்டாம் திருமுறையெல்லாம் இப்பதான் படிக்கிறாங்க சிவ என்ன பண்றது அதான் அவங்க அவங்க முன்னே அப்படிதான் போயிட்டு இருந்தது ஒரு ஐம்பது அறுபது பதியம் தெரியும் அதுவும் தேவாரத்துல தான் தெரியும் மூவர் தேவாரத்துல திருவாசகத்துல சுமார் நாலு பாட்டு செஞ்சிருப்பாங்க எது விண்ணாளன் தேவருக்கு மேல ஆயுர்வேதியனே தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானி அண்ணாமலையானி பாடுதுங்கா நம்மானி நல்ல பாட்டு தான் ஏன்னா அவங்களுக்கு பாட சிலபஸ்லயே மூவர் தேவாரம் தான் அதிகம் உங்களுக்கு ஆகவே இந்த ஆறு இந்த எட்டு இது எட்டாம் திருமுறை இதுலயாவது ஒன்னு ரெண்டு தெரியும் திருக்கோவையார் தெரியவே தெரியாது ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க ஒன்பது திருவசி பாத்து இதுல ஒண்ணு ஒன்று ஒண்ணு நம்முடைய திருமால் சரிங்களா செங்கன் நெருமாலும் சென்று இடந்தும் காணறிய தேடி போனாங்களாம் தேடி போனது இங்கதான் அல்லவா தேடி போனது இந்த திருவண்ணாமலை தான் சரிங்களா சென்று இடந்தும் இடந்தும்னா அந்த பூமியை கீறி கொண்டுன்னு அர்த்தம் <clears throat> ஏன்னா திருமால் போனது கீறி கொண்டு போனது புள்ள போனது பறந்து போட்டது சென்று இடந்தும் காண்பரிய சரி என்ன அப்பாவை சொல்லி பிள்ளைய சொல்லலையம்பிங்க பிள்ளைய சொல்லியம்பிங்க ஆனா அப்பாவை சொன்னாலே பிள்ளைக்கு அடங்கும்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆமா நீ என்ன பண்ண வெறும் பெரும் பெருமாளை மட்டும் சொல்லி பெருமனை சொல்லியான்னு சொன்ன அப்பாவை சொன்னாலே யார் அடங்க பிள்ளையும் சொன்னதா அடங்கும் அதனால நீங்க வைத்துக் கொள்ளும் <clears throat> பொங்கு மலர்பாதம் பொங்கு மலர்பாதம் அது என்ன பொங்கும்னு என்ன அர்த்தம்னா அன்பனுடைய நினைப்பவருடைய அந்த இதயங்களில் எல்லாம் பொங்குமா இருக்குமா வெளியில எப்படி இருக்கும் மலர் பாதம் மலர் அப்படி பூ எப்படி இருக்கும் பூ மாதிரி இருக்குமா மென்மையா இருக்குமா பொங்கு மலர் பாதம் அப்படிப்பட்ட அந்த இவர்களெல்லாம் சென்றும் காண முடியாத அப்படிப்பட்ட அந்த திருவடியை பூதளத்தே போந்தருளி அப்படிப்பட்ட திருவடிகள் இந்த நில உலகத்திலே அது இந்த ஆன்மாக்களாகிய நாம் இருக்கிற உலகத்துல வந்துதான் நடந்து வந்து வந்து போந்தருளி வந்து என்ன செய்ததான் எங்கள் பிறப்பறுத்திட்டு எங்கள் நம்ம என்ன ஒருமை அல்ல அந்த பெண்பாளார் நம்முடைய எல்லா பிறப்பையும் நீக்குவார் ஏ பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகளல்கள் வெல்கே அதனால அவனுடைய வேலையே என்னன்னு கேட்டா தன்னை சார்ந்த அறிவனுடைய பிறப்பு அதோடு நின்றுடும் என்று அந்த அந்த உயிருக்கு இன்பமாகிய முத்தியை தருவான் அதனால எங்கள் பிறப்பறுத்திட்டு இப்படி சொன்ன உடனே ஏமா நீங்கெல்லாம் அவ்வளவு பெரிய புண்ணியம் என் தரமும் ஆட்கொண்டு நாங்க ரொம்ப சின்னவங்க தான் ஆனால அவருடைய கருணையினால இந்த உலகத்துக்கு வந்து எங்களுடைய பிறப்பெடுத்தாராம் அவருடைய கருணையை தவிர எங்களுக்கு தகுதி இல்லை என் தரமும் ஆட்கொண்டு யாருமா அந்த மாதிரி செஞ்சது தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் ஆடாடாடா திருப்பெருந்துறையில போய் பாத்தீங்கன்னா தெங்கு திரள் சோலை தெங்குன்னு தென்னை மரம் எங்க பார்த்தாலும் தென்னந்தோப்பு அருமையாக தென்னந்தோப்புல இருந்து நன்றாக அந்த அடுக்கி இருக்கிற கீற்றுக்கள் கொல கொலையாக தங்கியிருக்கிற அந்த இளநீர்கள் இவையெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட திருப்பெருந்துரை தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் எப்படி சரி வீடு வீடா வந்தால் ஆடியவன் ஆமா அப்படின்னாரு ஏன்ப்பா அப்படி வந்தார் அங்கனம் அழகான கண் அப்படின்னு ஏன் அந்த அழகான கண்ணுன்னாரு திருவள்ளுவர் அங்கிருந்து என்ன சார் கண்ணு அழகான கண் அப்படின்னாரு கண்ணிற் கணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றையல் புண்ணென்று உணரப்படும் திருவள்ளுவர் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாதிரி தான் இந்த கண்ணு கண்ணுன்னு ஏன் சொல்றாங்கன்னா தம்பி ஒரு பொருளை பார்த்து அல்லது உயிரை பார்த்து பார்ப்பது எது கண்ணுதான் பார்த்த உடனே ஐயோ பாவம் அப்படின்னு இறங்குது அதான் கண்ணோட்டம் அப்போ இந்த கண்ணிற்கு அணிகலமே என்னன்னு தெரியுமா மைப்பூசுவதல்ல கண்ணோட்டம் எங்க சார் எல்லாத்திட்டையும் இருக்கான்னாரு அப்படி இல்லைன்னா அதெல்லாம் புண்ணும் போட கண்ணே இல்ல புண்ணு அப்போ அங்கன் பெருமானுடைய திருக்கண்கள் கண்ணோட்டமுடைய கண்கள் அந்தனாய் ஒரு அழகான முனிவர் பெருமகனாக வந்து அரை கூவி வீடருளும் அடே அப்பா ஊர் ஊரா வந்து என்ன பண்ணுவாரா நல்ல பக்குவ ஆன்மாக்களுக்கு மட்டும் வீடு தருவதில்லை அந்த ஊர்ல ஏதாவது ஒரு தெருள் நிற்பார் இது ஐயா யார் வீட்டுல உள்ள இருக்கிறது அப்படின்னாரு சமையல் பண்றவங்களா இருந்தாலும் சரி சிவ பூஜை பண்ண எல்லாரும் வாங்க அப்படின்னாரு எதுக்கு ஏனார் இப்பொழுது நான் வீடு பேர் தருகிறேன் அப்படின்னு அங்கனம் அந்தன அரை கூவி அரை கூவின்னா இங்க போடுற சத்தம் ஏறத்தாழ போலூர் வரைக்குமே கேட்கும் இந்த படம் திருக்கோவலூர் வரைக்கும் கேட்கும் அவ்வளவு சத்தம் என்ன கருணை அதனால அடாராடா யார் யார் வீடு பேர் தர்றதுக்கு அது வாய் கூப்பிட உண்டாது எல்லாம் பார்த்தோன்னு வழியே வந்து பார்த்தா நில உலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் எங்க இவர் ஆடுவார அம்பலத்து ஆடுவான் அங்கதான் இங்க வந்திருக்காரு சாமி ஓ அவர் தான் இங்க வந்திருக்காரா அரே என்று சொல்லி வரணுமா அங்கனம் அந்தனாய் அரை கூவி வீடருளும் அரை கூவின்னா உயர்ந்த சத்தம் போட்டு சரிங்களா இங்க வாங்கன்னு கிறித்துவ மதத்திலே ஒரு காலத்திலே கர்த்தா வந்து எல்லா ஆன்மாக்களும் வருகை என்று அழைப்பார் அப்பொழுது இவர்கள் சொல்லும் எந்தெந்த ஆன்மாக்கள் பக்குவமுடையனவோ அதை எங்கள் கர்த்தா வைத்துக் கொள்வார் பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் நரகத்தில் தள்ளி விடுவார் தள்ள தள்ளதானா அவங்க மதத்துல நரகத்துக்கு அந்த தள்ளினாங்கன்னா தள்ளதானே என்னைக்குமே கிடையாது பாவிகள் என்று சொல்லுவாங்க நமக்கு அப்படி இல்லை மிக பாவியும் கூட ஒரு கால எல்லையில் மேல் வரணும் அவனுடைய கருணை பாவின்னு ஜென்மம் எடுக்கட்டும் அந்த பாவத்தை போகட்டும் ஆனா எந்த ஆன்மாவும் பெருமானை அடையத்தக்க தகுதி வாய்ந்தவை அது கொஞ்சம் காலப்போக்கில் முன்ன பின்ன இருக்கும் காலங்கிறது நமக்கு இந்த பிறப்பினுடைய இழைப்பை நீக்கிறதுக்காக எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று சொல்லும் போது கொஞ்சம் அந்த ஆறுதல் கொடுப்பது அந்த ஊழிக்காலம் புத்திங்கிறது இந்த ஆன்மாக்களுக்கு இன்பம் தருவதல்ல என்று நிறைவேறான இன்பத்தை வழங்குவது அது ஊடிக்காலம் அது எந்த எந்த ஆன்மாக்களுக்கு எந்த நேரத்தில் அந்த பக்குவம் ஏற்படுகிறது அப்ப நிகழும் அப்ப நிகழும் இதுக்கு இதுக்கும் ஊடிக்காலத்துக்கு அப்படி அதனால அங்கனம் அந்தனாய் அரை கூவி வீடருளும் அங்கருணை வார்களே பாடுதுங்க நம்மாய் அப்படி இருக்கிற அந்த அருமையானவருடைய கருணை பெருக்கை பாடடி என்று சொல்லி அவை அந்த பெண்கள் எல்லாம் கையில் அப்படியே அந்த பந்தை வைத்துக் கொண்டு இப்படி ஆடிக்கொண்டே சொல்லுது இது என்ன பண்ணணும் கேட்டா அந்த ஆடிக்கொண்டே சொல்ற மாதிரி பாடணும் அது ஓதாமூர்த்தியில் தான் கொஞ்சம் பயிற்சி கீர்ச்சி கொடுத்து கொஞ்சம் ஐயா நீங்களே தாயாக மாறவா தாளாட்டு பாட வாங்குறாங்க ஏன்னா தாளாட்டு பாடணும்னா தாயா இருந்தாதான் முடியும் நாமெல்லாம் அதுக்கு அனுப்பிச்சு தகுதி இல்லை அது போல நீங்க என்னன்னு அம்மானே ஆடவான அம்மானே ஆடுற பெண்ணாவே ஆயிடணும் ஆமா ஆடி உன் கையில ஒண்ணு இதையும் கொடுக்கணும் ஒரு பந்து அப்படி சின்ன பந்து அந்த முறையில இந்த பாதியத்தை பாடிக்கணும் படிச்சு காட்டுங்க சாமின்னு சொன்னா சாமிநாதன் போக்குவரங்கிட்ட உட்கார வச்சு அப்படி படிச்சு காட்டும் போது நம்ம பின்பற்றோம்னா பின்பற்றலாம் அது வந்து இங்க வந்து என்னன்னா நல்லா அதான் ஆடுறது போல இருக்கணும் நல்லா துள்ளலிசை இருக்கணும் துள்ளலிசை இருக்கணும் துள்ளல் இசைன்னு கொஞ்சம் நல்ல இந்த மிடுக்கான இசையா இருக்கணும் மாதர் படப்படி இருக்கு பாருங்க நடை ஊடை மலை மகள் நடை ஊடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் தூணையன மகிழ்வர் இது பதினஞ்சு நாள் ஜன் இது டைபாய்டு ஜுரம் கடந்தவன் பாடினா கூட எந்திரிச்சு ஆரம்பிச்சிடும் <laughs> ஆரம்பிக்கணும் அவன் தான் ஃபிட்டு இல்லைன்னா வேணாம் வேண்டாம் கஞ்சி குடிச்சேன்னா சரி சாப்பிட்டு கூப்பிட்டு வந்து அப்புறம் படிக்கலாம் போடான்னு அது அப்படி படிச்சா இருக்குது அதுலயும் அழுது ஒடிஞ்ச எழில் போலில் குயில் பயில் தருமபுரம் பதி என்ன பாடா கிடக்குன்னு போடலாம் வேணாம் சரியா இல்லை அதெல்லாம் அப்படிதான் படிக்கணும் அந்த ஓசையோடு இருக்கும் அதை போல இங்கெல்லாம் படிக்க வைக்கணும் இன்னைக்கு படிக்க வச்சு நம்ம என்னைக்கு இதெல்லாம் தெரிய போறோம் தெரியல சிவ சிவ ஆக ஆசை மட்டும் சொல்லிட்டோம் அவங்கள முயற்சி பண்ணணும் மூர்த்திகளும் நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு காலத்துல சில பாட்டு மட்டுமே பாடணும் இப்ப எல்லாரும் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மூர்த்திகள் வந்தா கொஞ்சம் பாட செய்யலாம் பாரார் விசும்புள்ளார் பாதலத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எங்கள் பெருமான் யாரையாவது யாரும் பார்த்ததில்லை ஏன் அப்படின்னாரு அப்ப பார்க்கவே இல்லைன்னா ஏசா நால்வர் பெருமக்கள்லாம் அறிவெல்லாம் இருக்காங்க இல்லைனாரு தன்னளவில தன்னறிவினால பார்க்க முடியாது விஞ்ஞான சித்தியார் தன்னறிவதனால் காணும் தகைமையன் அல்லன் ஈசன் ஆன்மாக்கள் தன்னுடைய அறிவை கொண்டு அறிய முடியாது பின்ன எப்படி அவன் அருளாலே அவன் தாழ்வனை திருமுறை கொட்டிவிட்டு இங்க சித்தாந்த சாத்திரம் படிக்கிறத விட திருமுறை படிச்சுட்டா சித்தாந்த சாத்திரம் கை வந்துடுது அப்போ தாம் ஆன்மாக்கள் தன்னுடைய அறிவினால ஆண்டவனை காண முடியாது பின் எப்படிதான் ஆடுறது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரி காட்டு வித்தால் யார் ஒருவர் காணாதாரே எல்லாம் திரும்புறதுதான் ஆகவே அவன் காட்ட காண முடியுமே தவிர ஆன்மாக்கள் தானே காண முடியாது அதனாலதான் தாரார் இந்த உலகத்துல இருக்கவங்க விசும்புள்ளார் மேல பாதளத்தார் கீழே ஆறாலும் காண்டற்கு ஒருவரும் காண முடியாது நீங்க சித்தாந்த அறிவோட அதையும் சொல்லிடணும் இல்லைன்னா ஏன் சார் யாராலையும் காண முடியாது ஏன் சார் நீங்க திருவாசகம் படிக்கிறீங்க வாங்க சார் எதிர்த்து போய் படுக்கலாம் நேரத்துல அப்படின்ட்டு இங்க ஆறாலும் காண்டற்கரியான்றது என்ன இவர்களெல்லாம் தன்னறிவதனால் காணும் தகைமையன் அல்லன் ஈசன் விஞ்ஞான சித்தியாரகுணன் தன் தன்னறிவுல காண முடியாதப்பா ஆனா அவன் காட்ட தானா காணலாம்ப்பா இல்லைன்னா நம்ம ஏன் படிக்கணும் எப்பவுமே யாரும் காண முடியாதுன்னு ஆண்டவனே வணக்கம் நன்றின்னு போடலான்னு ஏன் இந்த வேலை வேலை எத்த வேலைன்னு ஆயிடப்படும் திருவாசகம் இருக்கு திருமுறை இருக்கு அல்ல ஆறாலும் காண்றக்கை என்பது தன்னறிவதனால் காண முடியாது ஆண்டற்கரியன் ஆனால் எமக்கெடிய பேராளன் பாருங்க மணிவாசர் எனக்கு ரொம்ப எளிமையா வந்தவர் அப்போ ஒரு கால் ஏச மற்றவங்க எல்லாம் காண முடியவருக்கு மட்டும் வந்தாருன்னா அங்கேயும் இந்த மாதிரி என்ன சில பேருக்கு நல்லது சில பேர் கெட்டது செய்யற அது மாதிரி இருக்கிற மக்கு பயிர போடாது இவருக்கு இவருக்கு ஏன் எமக்களிய பேராளன் என்று சொன்ன நானே யோதவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அந்த ஆன்மாடா இது அதனால எமக்கடிய பேராளன் நாம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் நீ தேவம் செய்தேன் இந்த நாளை ஜென்மம் போனா கிடைக்கும் எனவே நமக்கு இப்பதான் ஆரம்பிச்சு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்கிறோம் அவங்கள போய் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அவங்க அதனால ஏ சார் எங்க போயிட்டு வந்தீங்கன்னாரு டாக்டர் டிகிரி வாங்கிட்டு வந்தேன் டாக்டர் டிகிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க நீ எனக்கு எப்போ வரதுன்னு ஏடா ஸ்கூல் முடிச்சு ஹை ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வந்து இன்னொரு சட்டி வந்து அப்புறம் தான் கிடைக்கும் சட்டி வந்தால் தான் டாப்பை கிடைக்கும் அதனால இப்போ நாம தான் இப்ப தொடங்கி இருக்கிறோம் அவங்க எல்லாம் நிறைவில் இருந்தவர் ஆதலால் எமக்கெடிய பேராளன் தமக்கு ரொம்ப எளிமையானவன் யார் யா தென்னன் பெருந்துரையான் எல்லாம் நம்முடைய தென்னாட்டுக்காரர் தான் இங்க திருப்பெருந்துறைக்காரர் தான் அவர் பிச்சேற்றி அது என்ன பிச்சேற்றினா தன்னையே நினைவுமாறு செய்வது பிச்சேற்றி அதாவது நீங்க ஒன்னையே திருப்பி திருப்பி ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன அதே பித்தா இருக்கிறேன் அப்படிங்கிறது அதே பித்தா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால தினமணியில தினமணியில என்ன பண்றது பேரால் தென்னன் பிச்சு அது பிச்சுன்னா அதான் பித்து என்ன பித்துன்னா ஏதேனும் ஒண்ணு மனசுல ஏற்பட்டதுன்னா அதை பார்த்தாதான் சரியா வர்றது அதுதான் பித்து பித்துங்கிறது ஒரு சொல்ல அவன் சினிமா பித்தல்ல அப்படிங்கிறான் அது போல சில பேர் காபி பித்து ஒரு நாளைக்கு ஒரு இருபது தரமாக குடிப்பாங்க அது இல்லைன்னா தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லைன்னா அது என்ன காபி பித்து பித்துங்கிறது என்னன்னா இங்க தலையை சுத்திட்டேங்கிறது இல்ல ஒன்றிலேயே அவா கொண்டு அதையே சொல்லிட்டு இருக்கிறது அந்த பிச்சேத்தி வாராவழியருடி வாராவழியருடி அப்படின்னாரு வாராவடின்னா மீண்டும் இங்க வராத வழி ஆமா மீட்டிங் வந்து திருவள்ளுவர் வீணால் படாமை நன்றாற்றின் அகுதொருவல் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் வாழ்நாள் நமக்கு வாழ்நாள் நீண்டுட்டே போச்சுன்னா அந்த வடியில நாலு கல்ல தூக்கி அடைக்கலாமா அது யாருன்னா வீணால் படாமை நன்றாட்டின் தான் செய்ய வேண்டிய நன்மைகளை விடாமல் ஒரு நாள் கூட தவறாம செஞ்ச தன் வாழ்நாள் வழி அடைக்கின்றது இப்படிதான் சொன்னாரு அதான் வாரா வழியருடி தந்து என் உளம் புகுந்த ஆறாமுதாய் தவித்தால் அமுதாய் அலை கடல்வாய் மீன் பிசிரும் பேராசை வாரியனை பாடுதுங்க நாய் அலை கடல்வாய் மீன் வீசிரும் அது எங்க திருவிழாப்பானது இல்ல வலை சரிங்களா பெருமாட்டியே அங்க வந்து மீனவருடைய மகளாக தோன்றுகிறாள் நந்தியே சுறாமீனாக இருக்கிறான் அந்த மீனை வந்து பிடிச்சா தன்னுடைய மகளை தரையன்னு சொல்றாங்க ஏன்னா மீனாட்சி அம்மையே மகளா பிறந்திருக்கிறான் எல்லாம் சம்பளத்தில் இருக்குது பார்த்தார் இந்த மகளை மணக்கணும் அந்த மீனை பிடிக்கணும்னு யார் பிடிக்கணும் நம்ம சொக்கநாதை தான் பிடிக்கணும் சொக்கநாதரே ஒரு மீன் பிடிக்கணும்னு வந்தார் மீன் பிடிக்கிறீங்களா மீன் பிடிக்கிறீங்களான்னு கேட்டார் நல்ல வேலை நீ வந்தாப்பா ஆனா இங்க ஒரு சுறா மீன் இருக்கு பிடிக்க முடியுமா எந்த மீனும் ஐயா கிட்ட பிடிக்க முடியுங்க அப்படின்னு அல்ல வாரா வழி ஏரோலி வந்தன் அப்படி போயிருந்து பெருமான் அப்படி ஒரு ஒரு வலையை விட்டாராம் அந்த சுறாமியனாக இருக்கிற நந்தியம் பெருமான் தெரியாதா பெருமானை விட்டு பிரிஞ்சிட்டமே என்று சொல்லிவிட்டு எப்படா அந்த வலை வரும்னு நினைச்சோட அது கூட போய் உள்ள போயிருந்தேன் அப்படியே எடுத்து விட்டாரான் அது விட்டா அந்த பார்த்தானா ஏப்பா நம்ம மீனவர்லாம் ஒரு ஆளும் பிடிக்க முடியாத மீனை ஒரே இடத்துல போட்டு பிடிச்சி விட்டாரு அப்படின்னாரு அப்படின்னு நம்ம பொண்ணை கல்யாணம் பொண்ணை யாருங்க மீனாட்சி அம்மா அங்க மகளா தோண்டி இருக்கிறார் அதனால மறுநாளே கட்டுங்க கட்டுங்க தான் நேராச்சியா சாலி அப்படின்னா ஆனா சாப்பாடு காலையில் நீங்க டிஃபன் சாப்பிடும் போது நினைச்சுங்க கல்யாண சாப்பாடு நினைச்சுங்க யாரு மீனாட்சி கல்யாணத்தை ராத்திரி பாடிச்சோம் காலையில சாப்பாடு ஐயா வீட்டுல கல்யாணம் அவங்கவுங்க வீட்டுல சாப்பாடு அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் வாராவடிவர் ஆறாமுதாயும் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியணை இது என்னது பெருமானி போய் பேராசை வாரி என்ன வாரி என்ன கடல் பேராசை கடல் அவன் அப்படின்னாரு என்ன பேராசை ஆமா நமக்கெல்லாம் ஆசை தன்னலத்தது அவன் உயிரில் நலத்தது எல்லா உயிரிலும் என்னைக்கு வீடு பேர் அடைந்து சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் என்று அந்த அனுபவத்தை பெறுமோ என்று அந்த பேராசை வேற என்ன அவனுக்கு ஆசை பேராசை வாரியனை பாடுதுங்க மூன்றாவது பாடல் இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி இது ரொம்ப அருமைப்பாடு இந்திரன் வானவரெல்லாம் நம்மை விட மேல தேவலோகத்தில் இருக்கவங்க தான் ஆனா புண்ணிய வகையில அவர்களெல்லாம் ரொம்ப குறைவா உடையவர்கள் தான் ஏன் புண்ணிய வகையில் ஏன் அவங்க குறைபாடுடையவர்கள் ஏற்கனவே ஏதோ சில நன்மைகள் செய்து பெருமானை வழிபாடு செய்ததுனால என்ன கிடைச்சிருக்குது அந்த தேவலோகத்தில் இருக்க முடியாத புண்ணியம் கிடைச்சிருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அந்த மாதிரி கிடைக்க முடியாது இல்லைங்களா அந்த அளவு புண்ணியம் பண்ணவங்க தான் திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொன்னது அந்த வானுரையும் தெய்வமாக அந்த இதாக இருக்கிற அந்த பண் பண்பு ஒரு தகுதியினால கிடைச்சிருக்கு ஆனால் அப்படி கிடைத்திருந்தால் கூட அவர்கள் அதற்கு மேலாக இருக்கிற வீடு பேர் இன்பத்தை பெற வேண்டுமானால் இங்கேதான் வந்து பிறக்கணும் இங்கேதான் வந்து பிறக்கணும் அங்கிருந்து மேல முடியும் அது இடைக்காலம் தான் இடைக்காலம் எனவே நிலையான மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லி அந்த புண்ணியம் பெறணும்னு சொன்ன இந்த மண்ணுலகத்தான் வரணும் ஆதலால் எனவே இந்த இந்த மண்ணுலகத்தில் பிறந்த நாம் தான் எங்க செல்லலாம் வீடு பேர் அடைவதற்குரிய அந்த புண்ணியமுடையவர்கள் ஆதலால் அவங்க எல்லாம் எங்க இருக்காங்களாம் இந்திரனும் வானவரும் <laughs> இவர்களெல்லாம் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க அந்தரம்னு என்னன்னு கேட்டா நடுவில் அப்படியே நடுவில் அதாவது மேலும் இல்லை கீழே இறங்கல நடுப்புற நிற்கிறாங்களாம் இல்லை போட முடியல ஒன்றும் அந்தரத்தில் விட்டான்ல அப்படின்னு நல்லா வாழவும் முடியல தாழவும் முடியல ரெண்டு கட்டானா போடுறது அல்ல இப்படி அந்தரமே நிற்க இடைப்பகுதியில நிற்க ஆனா பெருமான் என்ன செய்தானாம் சிவன் எங்க வந்தானா அவனி வந்தருளி இந்த மண்ணுலகத்துக்கு வந்தானாம் வந்து என்ன செய்தான் எந்தரமும் தரமும் ஆட்கொண்டு எல்லாரையும் ஆட்கொண்டான் என்று சொல்வதை விட தன்னையே ஆட்கொண்டுட்டான்னா எல்லாரையும் ஆட்கொள்வான் அவ்வளவு தன்னை பத்தி சிறுமியா சொல்ற என் தரமும் ஆட்கொண்டு ஒண்ணுமில்லாத ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவம் அவன் ஞாயிற் கடையாய் கடந்த தான் அப்படி இருக்கிற என்னையே என் தரமும் தரம்னா தகுதி என் தகுதிக்கே இறங்கி வந்தான் அப்படியான மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி வருவான் என்று சொல்லுகிறார் அப்ப இவருடைய தரம் ரொம்ப கம்மியா அல்ல தன்னை அவ்வளவு கீழ்மையாக கருதுகிறார் கருதுகிறார் ரொம்ப பெருமை உடையவங்க எல்லாம் தம்மை எப்படி கருதணும்னு கேட்டார் திருவள்ளுவர் அவரை விட்டுறப்படாது பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு நல்ல பெருமை உடையவங்க எல்லாம் பணிவா இருப்பாங்க சாதாரண நாள் தான் காலர் தூக்குவான் இந்த இப்படி காலர் தூக்குனாலே சரி சிட் டவுன் அர்த்தம் சரியதான் இல்லை ரொம்ப பெரியவங்க சுஷ்வா அப்படி அங்க அங்க உட்காரு அடாராடா இப்படி வாங்கன்னா இல்லை அடியேன் அடியேன் அடி அப்படி இருந்துரும் அப்படி ஏன் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து திருவள்ளுவர் மேல கொட்ட முடியுமா கொட்டிருக்க அப்படி இருப்பாராம் எனவே அந்த பெருமை உடையவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா இப்படி சொல்லுவாங்களாம் என் தரமும் இவர் என்னமோ ரொம்ப கீழான தரம் இருப்பது போலவும் அப்படிப்பட்ட கீழான அமைப்பில் இருப்பவரை கூட பெருமான் வந்து ஆட்கொண்டாராம் என்று சொல்வதெல்லாம் பணியுமாம் என்றும் பெருமை என்பதற்கு இலக்காக இருக்கிறது என் தரமும் ஆட்கொண்டு என்ன செய்தானாம் தோல் கொண்ட நீத்தனாய் அப்ப கேட்டாங்களா சாமி அது மாதிரி வந்து உங்களை ஆட்கொண்டதுங்கிறீங்க நீங்களும் உங்க தரம் கம்மிங்கிறீங்க ஒரு கால் வந்தவர் வந்து சிவபெருமான் எல்லாம வேற யாராவது இருப்பாங்களோ அப்படின்னா இந்த காலத்து கல்லூரி பையன் நாட்டுக்கு தொட்டதெல்லாம் சந்தேகம் உனக்கு இந்தடா மக்கள் சிவபெருமானியே தான் அப்படின்னாரு அது நீங்க எப்படி என்ன அடையாளத்துல என்ன இருக்கு தோல் கொண்ட நீற்றனாயி எங்கள் பெருமான் தோல்ல திருநீர் அணிந்திருந்தார்டா திருநீர் அணிந்தவர்னு எங்க பெருமான் தான் அப்ப பெருமானும் அணிவது திருநீர் பெருமானும் அணிந்திருப்பார் திருநீர் அது தோல் கொண்ட நீற்றனாய் இந்த தோல் கொண்ட நீற்றன்னு சொன்னா நல்ல அருமையா எப்படி நம்ம அனுஷ்டானம் பண்றவங்களுக்கு தெரியும் முதல்ல திருநீர் எடுத்து இப்படி அது மாதிரி நேர உத்தூலமாக தூளாக இட்டுட்டு பிறகு குழைத்திடுகின்ற பொழுது இங்க அருமையா அப்படி இருக்கும் இல்ல இங்க அப்படி இருக்கும் பார்த்தா ஒரு பல்லாம் தான் பார்த்த செவ செக்க செவேர்னு இருக்கிற உடம்புக்கும் அதுல அருமையான இந்த திருநீர் அமைந்திருப்பதற்கும் இன்னைக்கும் பார்க்கலாம் நாளைக்கும் பார்க்கலாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் சாமி தோல் கொண்ட நீற்றனாய் அதனால பக்கா எங்க சிவபெருமான் தானே திருவாசகத்தில் தோல் நீட்ட நாயின்னு சொன்னார் அது மாதிரி மற்றவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா நிறைய சொல்லியிருக்காங்க கங்காளன் பூசும் கவசத்திரு நீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே ஆமாயில் யாரு பத்தாம் திருமுறை திருமூலர் கங்காளன் பூசும் பெருமானே பூசுவாங்க அதனால பெருமானே திருநீர் அணிவான் இன்னொருத்தர் யாராவது சொல்ல முடியுமா சார் ஒரு வளர்ப்பவளமே நீ ஒளி அணிந்து உமையோடும் வெள்ளை விடை நீர் கொட்டலாம் அது மாதிரி அதனால பெருமான் திருநீர் அணிந்திருப்பான் ஆனா பெருமான் அறிகின்ற திருநீர் அவனுக்கு சாதாரணமான திருநீர் தான் ஆனா நமக்கு என்னன்னாரு திருமூலர் போற போக்குல கவச திருநீர் நல்ல போர் வீரன் போர்ல போகின்ற பொழுது யாராவது அம்போ யாராவது இதோ வாழோ படப்பட்டா அது தன் மேல படாம இருப்பதற்காக கவசம் அணிந்திருப்பான அது தாங்கிக்கும் இவன் உடம்புல அது போல நமக்கு ஏதேனும் தீவினைகளோ தீமையோ இருந்தா கூட வாராமல் காப்பது திருநீர் அதான் கவச திருநீர் கங்காலம் பூசும் கவச திருநீற்றை அதனால எந்த நேரம் பார்த்தாலும் இருக்கணும் ஐயா கொஞ்சம் அப்படி மறையல் நனைஞ்சு போச்சுன்னா வந்த உடனே திரும்ப விபதி எடுத்து சிவசிவா நிட்டுக்கணும் ஏன் மங்காமல் பூசி அதனால எப்பொழுதும் திடீர் இருக்குது மல்லிரே அமாலு அங்காவினைகளும் என்ன மலை எல்லாம் வரும்